அது மாதிரி விடாமல் பேதம் இல்லாமல் உடைய அந்த திருவுருளை எனக்கு கற்பித்தாய் அந்த பேதம் இல்லாதோர் கற்பளித்த பேருந்தூரை பெரு வெள்ளமீ திருப்பெருந்தில் இருக்கின்ற கருணை வெள்ளமாக இருக்கின்ற பெருமானி ஏதமே பல பேச நீயமை ஏதில் ஆர்மூனம் என் செய்தாய் இப்ப என்ன ஏதமே பல பேச என்ன இப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டா நான் மாண்புமிகு சொல்லும் போது குதிரை வாங்கறதுக்கு பணம் எடுத்துட்டு போற வரைக்கும் எல்லா என்ன நல்ல உண்மையான அமைச்சர்னு சொன்னாங்க இந்த குதிரைக்குன்னு எடுத்துட்டு போய் மீண்டும் திருப்பெருந்துறையிலேயே தங்கி அங்கிருந்து அரண்மனைக்கே வராம இருந்த பிறகு நாலு பேரை கொஞ்சம் அப்படியே காதை கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன என்ன அது இந்த பாண்டி மன்னன்ல முதலமைச்சரா இருந்தாரு ஆமா ஒரு தம்பி நல்ல தம்பியாச்சே திருப்பெருந்துறையாச்சே இது திருவாத ஊராச்சே ஆமா அது என்ன சொல்லாதப்பா நல்ல தம்பி அப்படின்னா எல்லாம் நல்ல தம்பி தான் எங்க போயிட்டு தெரியுமா அவரை நம்பி தான் இவரும் பணம் கொடுத்தார் அவரும் நம்பி பணம் எடுத்துட்டு போனார் எங்க குதிரை வாங்க போனா என்ன பண்ணணும் திருப்பரந்துறையில ஒரு நாள் கோயில சுத்துட்டும் அங்க வேணா ஒரு ஒரு லிட்டர் பால பிஷயம் எல்லாம் பண்ணிக்கின்னு எதுனா பண்ணிக்கிட்டோம் அங்கேயே தங்கி இந்த பக்கமே அரண்மனையை திரும்பலன்னா பணத்தை அப்படியே எடுத்து வச்சு விட்டுது அப்படின்னு அப்படியா இருக்க மாட்டாரு போய் பாடம் திருப்பறது என்று இப்படி பாவம் இதெல்லாம் மற்றதெல்லாம் பேசும்படியாக என்ன செய்துட்டியே ஏதமே பால பேச நீ நீயனை ஏதில் ஆர்மூனம் என் செய்தாய் அதனால எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா முன்ன நல்ல தகமான பையன் தான் சொன்னாங்க இப்ப என்னன்னா என்னத்த போங்க தங்கமான பையன் அப்படி ஒரு காலத்தில் இருந்தாரு மாண்புமிகு அமைச்சரா தொடக்கத்தெல்லாம் இருந்தாரு வர வர வர வர சில்ற இருபதாம் நூற்றாண்டு மாண்புமிகு ஆனார் அப்படின்னு தான் சரி போச்சு இப்படிப்பட்ட அமைப்பு ஆக்கிட்டியப்பா என் செய்தாய் சாதல் சாதல் சாதல் பொல்லாமை எற்ற தான் இச்சார் அன்சாரான சாதல் சாதல் பொல்லாமை அற்ற தான் இச்சார் அன்சாரன் தாமன அது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சாதல் சாதல்னு ஏன் ரெண்டுன்னு கேட்டா ரெண்டு தரம் வந்ததுன்னு கேட்டா ஏன் ரெண்டு தரம் வந்தது ஒரு தரம் சாதல் சொல்லக்கூடாது ஏன் ரெண்டாம் தரம் வந்தது யாரு ஆமா ஏன்னா அந்த பெருமைங்கிறது ஆன்மாவுக்கு ஒன்னோட நின்று போகல இதே வேலையாரு அதனால அடுக்கு அந்த சாதல் ஏன் ரெண்டு தரம் அடிக்கிச்சுன்னாரு இதே வேலையா உடம்பு இருக்குது இது மாதிரி ஒரு குரல் எழுதினர் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறந்திர செய்யாமை செய்யாமின் என்று எழுதினர் உரை அதில் பாருங்க முத வரியில பொய்யாமையே ரெண்டு தரம் சொன்ன பொய்யாமின்னு ரெண்டாவது செய்யாமையே செய்யாமை செய்யாமை என்று ரெண்டு தரம் அடுக்கினர் இது ஏன் அடுக்கினார் பரிமையாளர் எழுதலாம் பரிமையாளர் எழுதலாம் வேற யாருக்கு முன்னும் சிங்கம் தான் சிங்கம் தான் ஆமா ஆமா எப்படி எழுதுனா நம்ம அதுக்கு ஒரு பாரா எழுதுவோம் அவன் திருவள்ளுவர் எப்படி திருக்குறள் எப்படி சின்னது அது போல அப்படியே உரையும் அப்படி இருக்கு அடுக்கு இரண்ட நூல் என்ன ரெண்டு அது அது பொய்யாமை பொய்யாமை என்ற ஒரு அடுக்கு செய்யாமை அடுக்கு இரண்ட நூல் மீண்டும் அவன் சொல்லக்கூடாதான் பொய்யாம பொய்யாமை என அடுக்கி வந்தது எல்லாம் பண்ண எழுதுவோம் போட்டு வள போட்டு பெரட்டி விட மாட்டோம் அதனால அடுக்கு இரண்ட நூல் முன்னையது முன்னையது முன்னையது இடைவிடாமை மேற்று ஏனையது துணிவின் மேற்று இது விளங்கலையே இது திருக்குறளை விட கஷ்டம் இல்லை போச்சு திருக்குறளோட கஷ்டம் போச்சு அதனாலதான் ஒரு முழுக்கு போட்டான் ஒரே வேணான்ட்டான் கிடையாது நாங்கெல்லாம் படிச்சா திருக்குறள் பெருமையால உண்டு இந்த பிள்ளை எல்லாம் படிச்ச போதெல்லாம் திருக்குறள் வச்சு நடத்தி எல்லாம் பெருமையால படிங்கப்பா படிக்கணும் படிச்சிருக்கோம் சரிங்களா இப்ப அதெல்லாம் வேணாம் பின்ன பையாம பையாம செய்யாம அது பண்ணுடா ஏன்னா மற்றதெல்லாம் ரெண்டு கதை பண்ணலாம் இது நீங்க கதை பண்ண முடியாது கூறப்பட்ட சுருக்கி தருகன்னு சொல்லும்போது முடியாது இப்படி இருந்தா கண்ணிகை எப்படி இருந்தா தலை முடியாம இருந்தா இதா இருந்தா அது இருந்தா போறது இருந்தா அப்படி போனோம் அளக்கலாம் அதெல்லாம் அதனால வந்து இல்லை இதை அளக்க முடியாது அதனால திருக்குறளே முழுக்க போட்டுருவான் பெரும்பாலும் ஒமிட் பண்ற திருக்குறள் தான் வெளியில வந்து அதனால சொல்றேன் நீ நூத்தி முப்பத்தி மூணு அடி ஏத்தி பிரயோஜனம் இல்ல இளைஞர் உள்ளத்துல ஏத்தணும் நான் ஒன்னு டு பத்தாம் பிளஸ் டூக்குள்ள எல்லா பள்ளிகளிலும் குறைந்தபட்சம் ஐநூறு குரலாவது செய்ய முடியாது பாடத்திட்டவங்க சின்ன பிஞ்சில ஏத்தணும் ஏத்தணும் நூத்தி பத்து மூணு காக்கால குருவியில் எச்சம் பண்ணி கிடக்கும் பாவன் திருவள்ளுவர் மேல வழி கிடக்குமே இங்க ஏத்துங்கப்பா இங்க ஏத்துங்க சும்மா வீண் வேலை பாடத்திட்டத்தெல்லாம் திருக்குறள் வைப்பாங்களா நடக்கிறது என்ன பார்த்தீங்களா அடுக்கு இரண்ட நூல் முன்னது இப்ப என்ன விளங்கு தமிழ் தான் ஆனா விளங்கலையே <laughs> முன்னது இடைவிடாமை மேற்று இடைவிடாமைன்னா பொய்யாமை என்ற அறத்தை என்னைக்கோ செய்துட்டு விட்டுறக்கூடாது பொய்யாமையை விடாமல் கடைபிடிக்கணும் அதான் இடைவிடாமை மேற்று ஐயா இந்த பொய்யாமை என்ற ஒரு அறம் செஞ்சா போதுமா வேற ஒண்ணும் வேணாம் வேண்டவே வேண்டாம் வேண்டவே வேண்டாம் எது துணிவின் மேட்டு துணிவின் மேட்டுன்னா வேற ஒண்ணும் செய்ய வேண்டாங்களா என்னென்னமோ காட்டியிருக்காரு அட வேணாம் ஐயா வேணாம் வேணாம் இது ஒண்ணு மட்டும் பிடிச்ச போதும் அதுதான் இவ்வளவு சொல்ல வேண்டியதுதான் முன்னையது இடைபடாமை மேற்று ஏனையது துணிவின் மேற்று சிங்கம் இல்லையா எழுதுகளேண்டா ஒரே இதுக்கு மேல எழுதாத உறவுகள் ஒரே எழுதுவீங்க என்ன எழுதி உங்களை என்ன எழுத முடியும் என்ன எழுத தேவை ரெண்டும் இல்லை தேவையும் இல்லை உங்களுக்கு முடியவும் முடியாது நீங்கள் என்ன பரிமையான சித்தப்புற பெரியப்பாவா அவர் ஐயங்கார்னு சொல்லுவாங்க ஐயங்கார்னு சொல்லுவாங்க அது ஐயராயிற்று ஐயங்காற்று எவரேனும் தாமாக திருக்குறளை விளையாடத்திட்ட திருக்குறளை அடமாக கொண்டு பாடித்தார் முறையடித்தார் சில இடத்துல வடமொழியை பின்பற்றி அந்த மனு சர்ம சாஸ்திரத்திலிருந்து வந்ததுன்னு எழுதுவார் அதை நம்ம என்ன பண்ணணும் கேட்டா திருவள்ளுவர் குணம் நாடி குற்றம் நாடி அவற்றில் மிகை நாடி மிக்க கொள் அப்படி பார்க்கும்போது குணம் அதிகமா இருக்குது குற்றம் கம்மியா இருக்குது குற்று ஆனா அதை நாங்கள் இருக்கா கொடி கொடி கொடி மாட்டோம் அந்த குற்றத்தை ஏற்க மாட்டோம் ஆமா மனுஷன் இருந்ததுதான் திருக்குறளே மனுஸ்மிருதியில இருந்து தான் வந்ததுங்கிறது அது பெரிய தப்பு இல்ல பெரிய தப்பு இல்ல அதெல்லாம் கொண்டு குப்பையில போடணும் குப்பையில போட்டு சிவ சிவ இப்படி எல்லாம் பேதம் இல்லாத அதான இல்ல இயக்கி மாறாறு பத்து நால்வாரை என்கூணும் செய்த ஈசனி இயக்கி மாறாறு பத்து நால்வாரை இது ஏதோ ஒரு காலத்தில் நடந்ததுன்னு சொல்றாங்க அதுக்கெல்லாம் சரியான வரலாறு நமக்கு தெரியலதான் சரிங்களா நல்ல தெய்வ தெய்வ மகளிர்கள் ஒரு எத்தனை பேரா அறுபத்தி நாலு பேரை நல்ல அருமையான வீடு பேற்றிற்கு ஆளாக்கினாராம் எந்த புண்ணியவதிகளோ அங்கெல்லாம் எப்படி பெருமானை வாழ்த்தினார்களோ தெரியல அந்த அறுபத்தி அது எப்படியோ அந்த ஒரு காலத்தில் நல்லா எங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு அதனாலதான் அந்த அறுபத்தி நாலு பேர் தொகை கூட கொடுக்க முடிஞ்சிருக்கு இல்லைங்களா தொகை கொடுக்க முடிஞ்சிருக்குது இயக்கிமார் பலரையும் சொல்லாம அறுபத்தி நாலு பேர் சொல்லும்போது எப்படி மதுரை சொக்கநாதர் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்னு சொல்றோம் இங்க அறுபத்தி நாலு பேர் பெயரே கொடுக்குறாரு அதனால இதோ அது இருந்திருக்கு நமக்கு தெரியல இயக்கி மாறாறு பத்து நால்வாரை என் குணம் செய்த ஈசனி அது பாருங்க என்னது என் குணம் என் குணத்தான் தாளை வணங்காத்தலை சரிங்களா தனக்கு இருக்கிற குணத்தை அப்படியே ஆன்மாவை கொடுத்துருவாங்க ஆமா சார்ந்ததின் வண்ணமாக அதனாலதான் நீங்க பாருங்க ஞானிகளுக்கு அதே மாதிரி இருக்கு இப்ப இறைவனுக்கு என்னன்னா எட்டு குணம் பரிமையில தான் என் என் குணம்ங்கிறதுக்கு ஏன்னா முதல் ரெண்டு ஒண்ணு சொல்றாங்க தன்வயத்தனாதல் தன்வயத்தன் தன் இச்சைப்படி நடப்பதற்கு அவனுக்கு உரிமை உண்டு சுதந்திரம் உண்டு யாருக்கு பெருமானுக்கு நல்ல ஞானியர்களுக்கும் தண்ணிக்கு இப்படி போடுவாங்க ஒரு ஒரு நிலை வந்துட்டுன்னு சொன்னா அவ்வளவு அதான் சித்தம் போக்கு அப்புறம் தூய உடம்பினாதல்னாரு தூய உடம்புனாரு பெருமானுக்கு என்ன உடம்பு நம்ம மாதிரி வந்து அப்பா அம்மாவால கொடுக்கப்பட்ட உடம்பு இல்ல அருளையே வடிவாக இருப்பாங்க ஞானியர்களும் அருளையே வடிவாக அப்படி அதான் எனவே அப்படிப்பட்ட அறுபத்தி நாலு பேரையும் என் கோணம் செய்த ஈசனி மயக்கமாயதோர் மும்மலப்பழ வல்வீனைக்குள் அடுந்தவும் இந்த ஆன்மாவாகிய நான் இந்த மூன்று மலம் எது ஆணவம் கண்ணுமாய்ங்கிறது இல்ல இந்த மூன்று மலத்தில் அழுந்தி அழுந்தி அழுந்தி அதிலேயே நான் எனக்கு துன்புற்று கிடக்கின்ற என்னை என்ன செய்தாய் நீ என்ன அதாவது வல்வீனைக்குள் ஆடுந்தாவும் கொடிய தீவினைக்குள்ள நான் அடுந்தி கிடக்கின்ற என்னை தூய கருத்து தூய கருத்தனை ஆண்டு கொண்டு நின் தூயமா தூய்மாலற்கான தந்தனையும் அப்படிப்பட்ட இருந்த என்னை கம்பரும் அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்கே சரண் நாங்களே அழகிலா விளையாட்டுடையார் அதனால என்னமோ திருவருள் எனவே தூய கருத்தனை ஆண்டு கொண்டு நின் தூய தூய்மாலற்காடல் தந்தேனை கயக்க வைத்த கயக்க வைத்தன கலக்கும்படியாக உன் திருவடியில இந்த ஆன்மாவானது அப்படி முழுமையாக அப்படி கலக்கன்னு ஒன்றாதல்ல ஒன்றாதல்ல அவங்க அத்வைதாயிடும் சரிங்களா சரிங்களா அல்ல வேறும் அல்ல அப்போ உடனாக இருப்பது <laughs> அங்கே பாத்தீங்களா தானில் அருமையான பாட்டு நல்ல வேலை ஞாபகத்துக்கு வருது சிவபோசாரம் புரியான சம்பந்தர் அருமையா தர்மியாதீனத்தினுடைய குரு முதல்வர் குடியான சம்பந்தர் திருப்பனந்தால ஆதி முதல்வர் அவர் குருன்னு சொல்லக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு சிச்சிய பீடம் அதனால ஆதி குருமூர்த்தியாக நமக்கெல்லாம் குருன்னு சொல்லலாம் மத்திய குபரர் சுவாமியார் இவர் அருமையா பதினாலு நூல் பாடியிருக்கார் அவரும் ஒரு பத்து பன்னெண்டு நூல் பாடியிருக்கார் அது குருநாதர் இவர் சிஷியராக இருந்தது அருமை நூல்கள் அருமை நூல்கள் <laughs> அதெல்லாம் ஏறத்தாழவே இந்த ஒன்னும் தரணி கல்லூரியில அப்ப படிச்சிருந்தா கொஞ்சம் சிவகோ சாரம் தெரியும் அல்ல திருப்பனந்தாளில் படிச்சா கந்தரேன் பாடலாம் தெரியும் இது ரெண்டு தவிர மற்ற எங்க படிச்சிருந்தாலும் லண்டன்ல படிச்சிருந்தாலும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை சூழல் இல்லை அது என்னமோ நான் அப்படி கொடுத்து வச்சேன் ஒன்று சரிங்களா அதுல அந்த இதை சொல்றார் முத்தி தானில் பாருங்க சித்தாந்தம் இது பக்கா சித்தாந்தம் அப்போ இப்போ நமக்கு உயிர் இருக்குது இறைவன் இருக்கிறான் இந்த உயிர் இறைவன்லாம் முத்தியலை எப்படி இருப்பாங்க அப்படின்னு முத்திதனில் மூன்று முதலும் ஒழிய கேள் மூணுன்னா மலம் மலமும் என்னைக்கும் போவாது அப்போ உயிர் மலம் இறைவன் இது முத்தி நில எப்படி இருக்கும் அதனால சுத்த அனுபோகத்தை துய்த்தல் அணு அணுன்னா உயிர் அந்த முத்தி நிலையில் என்னன்னு கேட்டா இந்த பெத்த நிலை அதாவது இந்த இப்ப நம்ம இந்த மாதிரி வினைவயப்பட்டிருக்கிற இந்த இந்த கற்று நிலையில என்னன்னு கேட்டீங்கன்னா அவன் வேறு நாம் வேறாக இருந்து கொண்டு எப்போ நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் எப்போ படிக்கிறோம் அவ்வளவுதான் பேச மாட்டோம் சாப்பிட்டு விட்டு நம்ம பார்த்து சொந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் உடம்பு வேலையை தான் பாக்கிறோம் உயிர் வேலை பார்க்கல சரிங்களா ஆனா அங்க என்னன்னு கேட்டீங்கன்னா சுத்த அனுபோகத்தை துய்த்தலனு அந்த இறைவனையே அனுபவிச்சுட்டு இருப்பாங்களாம் அந்த முத்தி நிலையில அப்போ ஆண்டவன் இருப்பான் ஆண்டவனுடைய திருவடி இன்பத்தை தெளித்துக் கொண்டே இருக்கும் அதனால தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே நினைத்தொரும் காண்தொரும் பேசுந்தொரும் எப்போதும் அனைத்து எலும்பு உள்நக ஆனந்த தேன் சொடியும் துணிப்புடை ஆணுக்கே சென்று ஊதாய் கோத்தும்பி என்று சொன்னாரே அது போல இது உடம்போடு இருந்த போது இந்த உடம்பு விட்டுட்டு அந்த இறைவன் அவன் திருவடிக்கில் இருக்கிற இன்பத்தை துய்த்து அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்குமா துய்த்தலனு இந்த பாழா போன மலை என்ன பண்ணும் இது இது இந்த மலத்தினால்தான் இவ்வளவும் நம்ம படுற பாடு அதனால இப்ப வந்து எப்படி இந்த மாதிரி உலகியல்ல ஈடுபடுவதற்கு துணையா இருக்குது அந்த மலம் இந்த மலம் உத்தி நிலையில என்ன பண்ணணும்னு கேட்டா அல்ல மெத்த விளைத்தல் மலம் அப்படின்ற இப்ப இது இன்பத்தை அனுபவதற்கு துணையாக இருக்கும் துணைன்னு சொன்னா அது மலமாகாத என்ன பின்ன என்னன்னு விளைவித்தல் நரி வளமா போட்டுமா இடமா போட்டுதான்னு கேட்டானா என்ன சொல்லணும் அதுபோல இந்த மலம் நல்லது செய்யணுமா கெட்டது செய்யணும் சும்மா இருந்தா போதும் சும்மா எடுக்கும் அதான் இத்தை விளைவித்தல் மலம்னு அர்த்தம் நீ இத்தனை விளைவித்தல் சொன்ன உடனே இதுவரைக்கும் எப்படி இந்த உலகியல்ல ஈடுபட செய்தோ இந்த மலம் அது போல அருளியல்ல ஈடுபட செய்து சொன்னீங்கன்னா மலமாகாது இறைவனுக்கு வேலை இல்லாம அதனால மெத்த விளைவித்தல் மலம் என்றாரேன்னு என்ன பொருள் கேட்டா அது தன் செயலற்று போடும் ஆமா நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய வளமா போன இடம் போனா உளுந்து புடுங்காலும் போனா போகுங்கிறோம் இல்ல அது போல இந்த மலை வரைக்கும் உளுந்து புடுங்குச்சு இப்ப புடுங்காது அதான் அந்த விளைவித்தல் அன்புடனே கண்டுகொள்ளப்பா நாலாவது செஞ்சுக்கிறா ராஜா ஏன்னா சின்ன பையன் இந்த முத்தி தனி சாமி இந்த ஆண்டவன் உயிர் உயிரை பிடிச்சிருக்கிற சனியனாகிய மலம் இது முத்தியில எப்படி இருக்கு சாமி அப்படியாக்காது பையன் கேட்க முத்தி தானி அப்படிதான் பையனோட இருந்து அந்த அந்த மாதிரி பேசியிருக்கிறாங்க பார்த்தேன் முத்தி தானில் மூன்றும் முதலும் கேள் ஏ ராஜா உன் கேள்வி அதானே ஆமையா அதான் தெரிஞ்சுக்கணும் முத்தியில என்ன சுத்த அனுபோகத்தை துய்த்தலனு இதுவரைக்கும் பிரிந்திருந்த அந்த ஆன்மா அந்த பெருமான் தருகிற இன்பத்தை அப்படியே துய்த்துக் கொண்டே இருக்கும் இந்த மலம் இத்தை விளைவித்தல் மலம் இது என்ன பண்ணும் தன் செயல் அற்றிருக்கும் உளுந்து புடுங்காவன் என்னது இதுதான்டா வேலை பண்ணு அன்புடனே கண்டு வளப்பா தெரிஞ்சுகிறா ராஜா இப்படிதான் ஆசிரியமான உலகம் இருந்தது இப்படி பாட்டு பையன்கிட்டையும் என்னன்னு கேட்டா நீங்க ஆத்திரத்தை போய் ஒரு மணி நேரம் பாடம் கேட்டான் எவ்வளவு செய்தி எவ்வளவு செய்தி என்று அவனுக்கு அந்த பெல் அடிக்கும் போது தெரியணும் இவருக்கு என்னமோ எல்லாம் நல்லா கவனிச்சானுங்க எல்லாம் மனசுல வாங்கிட்டான் இவருக்கு இருக்கணும் அப்படி மன நிறைவில் இருக்கணும் எப்ப அந்த பையனை விட்டு ஒளியுமோ சைக்கும் வீக்கும் பண்ணிக்கிட்டு பிராணம் நீங்க அல்லது இவன் வாத்தி வாத்தி வந்து உட்காந்து கிடக்குறான் அங்க போய் உட்காந்து கிடக்காம அப்படின்னு நினைச்சேன்னா இதெல்லாம் பள்ளிக்கூடம்னு பேரா அது அந்த அந்த மாதிரிலாம் அந்த குருமானாக்கர் இருந்த அமைப்பெல்லாம் ரொம்ப அருமையா அந்த அந்த நூலில் அமைந்திருக்கிறதை பார்க்கலாம் சிவன் எனவே மயக்கமாயதோர் மும்மாள் அப்பாதான் வல்வினை வல்வினைக்குள்ள அடுந்தவும் இது வரைக்கும் அந்த மாதிரி எல்லாம் இந்த ஆன்மாவானது இந்த வினைக்குள்ள அடுந்துச்சு இப்ப அதை கயக்கருத்தனை அந்த நிலையை விட்டு நீக்கி ஆண்டு கொண்டு பெருமான் தன்னுடைய திருவடியில ஆண்டு கொண்டானா ஆண்டு கொண்டு நின் தூய்மாளர் கடல் தங்கி தந்தனை உன்னை திருவடியை கொடுத்ததுனால இப்ப இந்த ஆன்மா இங்க அந்த மலத்தோடவே கிடந்தது அதை விட்டு நீக்கிட்டு உன் திருவடியிலேயே கிடக்குது இல்ல திருமூலர் திருவடியே தஞ்சம் உயிர் துணையே உயிருக்கு என்னப்பா கடைசியில கொடுனர் திருவடிதான் தஞ்சம் தஞ்சம்னா கொடு கடைசியில அடைய வேண்டிய இடம் இது அதுதான் வேற அதனால அப்படி வார்கள் தந்தனை கயக்கருத்தடி யார் மூனே வந்து காட்டில் ஆர்கல குண்டிலே ஆமா கயக்க வைத்து என்னது கயக்க வைத்து இது வரைக்கும் அதுல இருக்கும்படியாக இருந்த எண்ணெய் இப்போ அடியாரோடு கலக்க வைத்து ஆமா முன்ன வந்து வினையோடு கலந்திருந்த எண்ணெய் இப்ப அடியாரோடு கலந்திருந்தான் அப்படி கலக்கும்படியாக அடியார் அடியார் முனி வந்து காட்டி நாய்க்கடு குண்டிலே என்றெல்லாம் அருமையா சொன்னார் இதுதான் எங்கே திருக்கழுக்குண்டத்தில் அப்படியது என்று சொன்னார் அப்ப ஒவ்வொரு பாடலிலும் கழுக்குண்டம்னு வந்ததுனால இது திருக்கடுக்குண்டத்தில் அருளியதுங்கிறதுல எந்தவித இது இல்லை இல்ல சான்று வேண்டாம் இல்லைங்களா இதுதான் நாங்க போனதுதான் வேலூர்ல எடுத்துக்கிட்டு அல்லவா மூணு முப்போதும் திருமையணி தீண்டுவார்னு செஞ்சது ஆனா தில்லை இது திருவாசக திருப்பதிகள் என்பதுதான் போனதான் பேசினது அதனால எந்தெந்த பதிகளில் எந்த திருவாசகம் பேசப்பட்டது சும்மா பதிப்பில் இருக்கலாம் நம்பக்கூடாது தில்லையில் உள்ளே தில்லையில் உள்ளதுனே போட்டு வச்சிருக்குது சரிங்களா அதெல்லாம் இப்ப பாருங்க என்னது மூத்த கோயில் பதியம் ஒண்ணு இருக்கா அப்புறம் கோயில் திருப்பதி ஒண்ணு இருக்குது இந்த மூத்த கோயில் திருப்பதியத்துல தில்லையில் அருளியது ஒத்துக்கிறோம் ஏன் தில்லையில எல்லாம் பாடல் தோறும் தில்லை இருக்குது இந்த வெறுமன மூத்த திருப்பதியத்துல தில்லைன்னே வரல ஆனா இது தில்லையில் அருளியது இதெல்லாம் பின்னால செஞ்சவங்க தவறு நீ வர பதிப்பில் அதெல்லாம் மாறணும் மாறணும் இல்ல இல்ல மாறாக திருப்பெருந்துரை பேசியிருக்கு எதுல கோயில் பத்துல வேடிக்கை சொல்றேன் பாருங்க நல்ல வேலையா என் ஞாபகத்தினால சொல்றேன் அப்புறம் நீங்க பார்த்து எந்த தலைப்பையா அப்படி இருக்குது ஏன்னா வட சொல்ல வேணும் சைவ சித்தாந்த பெருமன்றம் என்று மயிலாப்பூர்ல இருக்குது நாளைக்கு அங்கதான் நாளைக்கு நேரம் அங்கதான் இருந்து மறுநாள் சென்னை காலையில தாம்பரம் மாலையில மயிலாப்பூர் பெருமன்றத்துல பேசிடுறோம் அதனால அங்க அந்த பதிப்புல என்ன பண்ணிருக்காங்க மா மாப்பான்னு ஒருத்தர் மா பாலசுப்ரமணியம் யாருன்னு அவர் நல்ல பதிப்பாசிரியர் இருந்தாலும் நல்ல பதிப்பாசிரியர் ஏறத்தாலும் நம்ம எப்படி சாத அந்த பதிப்பு சொல்லும் போது மாதிரி திருவாசகம் திருமுறையெல்லாம் மறிச்சு நல்ல பதிப்பு மா பாலசுப்ரமணியம் சமாஜ பதிப்பு ரொம்ப சிறப்பா இருக்கு அதுலதான் அவர் என்ன பண்ணிருக்க <laughs> நீங்க எடுத்து பாருங்க சமாஜ பதிப்புல தில்லையில் இருந்து திருப்பெருந்துரையை நினைந்து பாடியதுன்னு ஹலோ <laughs> தில்லையும் விட முடியல அவரால் ஆனா திருப்பெருந்துறை இருக்குது தில்லையில் இருந்து திருப்பெருந்துறை நினைந்து பாடியது அவர் என்ன பண்ணான்னு கேட்டா இது வரைக்கும் தில்லையில் இருந்ததுங்கிறத ஒரு கால் மேல வச்சார் நாம இன்னொரு கால மேஜ வச்சு திருப்பெருந்துறையில் பாடியதுன்னு இதெல்லாம் ஆராய வேணாமா அப்படியே போட்டுட்டு இருக்கிற கடைசி வரைக்கும் பதிப்பெல்லாம் ஆரம்பியா திருப்பெருந்துரை பதிவு போடணும் ஏன்னா ஆசிரியர் திருவாக்கு நாம ஒரு பெருசா குளிக்கப்படும் ஆசிரியர் திருவாக்கல் இப்ப திருப்பள்ளி எழுச்சி திருப்பரந்துரை சிவனி இருக்கு திருப்பரந்துரை பாடணும்னு போட்டோம்ல திருப்பள்ளி எழுச்சி திருப்பரந்துரை தான் பாடினது எல்லாம் சிவ மேல போலாமா போலாம் சரி இது கோயில் திருப்பதி எங்க இப்ப இப்ப நம்ம என்ன இருக்கோம்